श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम् शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः अथातो ब्रह्मजिज्ञासा जन्माद्यस्य यतः शास्त्रयोनित्वात् तत्त्वसमन्वयात् பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொன்னார் அதற்கு பிறகு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லப்பட்டது பிரம்மன்கிறது என்னன்னு கேட்டால் ஜெகத் காரணமாக இருக்கு ஜெகத் காரணமாக தடஸ்த லட்சணத்தை சொல்லி அதுக்கு பிறகு அதற்கு பிரமாணம் வந்து சாஸ்திரம்தான் பிரமாணம் பிரம்ம அஸ்தித்வே சாஸ்திரமேவ பிரமாணம் நது தர்க்காதி தர்க்கமெல்லாம் வந்து சாஸ்திரத்துக்கு அனுகூலமா தான் எடுத்துக்கிறோமே தவிர கேவல தர்க்க பிரமாணேன பிரம்ம நிரூபித்தும் ந வெறும் தர்க்க பிரமாணத்தினால பிரம்மனை நிரூபிக்க முடியாது ஆகையினால சாஸ்திர பிரமாணாதேவ பிரம்ம நிரூபயிஷ் நிரூபயதி சாஸ்திரம் ஆகையினால அது எப்படி சாஸ்திர பிரமாணம் சொல்றேள் பிரம்மத்துக்கு பிரம்மனை பற்றி சாஸ்திரம் பேசுறது கிடையாது கர்மத்தை பற்றி தான் சாஸ்திரம் பேசுறது சாஸ்திரம் சொல்றதெல்லாம் கர்ம போதகம் நது பிரம்ம போதகம் கதம் பவத்தா உச்சத்தை உங்களால் எப்படி சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில் வந்து பிரம்மனை சொல்லியிருக்குன்னு சொல்லி அப்படின்னு கேட்டால் இல்லை பிரம்மத்தை பற்றியும் சொல்லியிருக்கு எப்படி கர்மத்தை பற்றின சொல்லியிருக்கோ வேதத்தில் அது மாதிரி பிரம்மத்தை பற்றியும் சொல்லியிருக்கு பிரம்மத்தை வந்து ஸ்துதியாகவோ தேவதா வாக்கியமாகவோ அல்லது உபாசியமாகவோ எடுத்துக்கக்கூடாது பிரம்மனை ஆத்மாவாகத்தான் புரிஞ்சுக்கணும் இதில் அது ரொம்ப முக்கியம் சங்கராச்சாரியர் அதை ரொம்ப வற்புறுத்தி சொல்றார் பிரம்ம ந தேவதா பிரம்மனை பற்றி வாக்கியம் எல்லாம் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது சித்த வஸ்துவா இருக்கு சித்த வஸ்து வந்து சாஸ்திரம் வந்து பிருத்திவி பூமி எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து சித்த வஸ்து தான் பிரத்யட்சமா தெரியாது அது மாதிரி அதுவும் ஒரு சித்த வஸ்துவா இருந்தா பிரத்யக்ஷ விஷயம் ஆயிடும் அதில் பிரத்யக்ஷ விஷயத்தை பற்றி சாஸ்திரம் பேசக்கூடாது நம்ம என்ன சொல்கிறோம் பிரத்யக்ஷமாக தான் இருக்கோம் நான் நான்கிறது பிரத்யக்ஷம் தானே அந்த பிரத்யக்ஷமாக இருக்கிற நான் உண்மையில் பிரம்மன்னு சொல்கிறதுல நமக்கு தாற்பயம் அவங்க என்ன சொல்றாங்க பிரத்யமா இருக்கிறத பத்தி சாஸ்திரம் பேசவே பேசாது நம்ம என்ன சொல்றோம் பிரத்யமா இருக்கிறத பத்தியும் பிரத்யமா இருக்கிறதுல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை பத்தியும் சாஸ்திரம் பேசத்தான் பேசும் ஆக பிரத்யக்ஷமாக சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறதுனாலேயே அதை வந்து நீ சாஸ்திரத்தின அது சாஸ்திர பிரமாணம் இல்லை அதுல தாத்பரியம் கிடையாதுன்னு நீ சொல்லக்கூடாது ஆக அதுக்கு பதிலாக அவர்களுடைய அபிப்பிராயம் வந்து கர்மாவை சொல்றது உபாசனையா சொல்றது அப்படிங்கிறது அவர்களுடைய அபிப்பிராயம் நம்முடைய அபிப்பிராயம் எல்லாம் ஆத்மாவே பிரம்மன்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொல்றது அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல அதுக்கு வேண்டி நம்ம நிரூபிக்க வேண்டியிருக்கு சாஸ்திரத்துல வந்து பிரம்மத்தை தான் சொல்லியிருக்கு அதுவும் அந்த பிரம்மன் ஆத்மாவா தான் சொல்லியிருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் பிரம்மத்தை சொல்லியிருக்குன்னு சொல்லிவிட்டா விசிஷ்டா துவைத்தி துவைத்தி இவர்கள் எல்லோருமே அது உபாசியமா சொல்லிவிடுறாங்க உபாசியமா சொல்றதுங்கிறது இந்த கோஷ்டியில் தான் சேரும் ஆனால் நம்ம அப்படி இல்லை உபாசியமாக வழிபடக்கூடியதாக நம்ம சொல்றதில்லை பிரம்மத்தை ஆத்மாவாக சொல்றதுல தான் நமக்கு தாத்பரியம் ஆகவே சங்கராச்சாரியார் இந்த இந்த சூத்திரத்துக்கு அடுத்த சூத்திரத்துக்கு தத்துவ சமன்வயாதுன்னு வியாசாச்சாரியார் என்ன பண்றாருன்னு கேட்டா தத்து சமன்வயா தத் பிரம்ம சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை எல்லாம் சமன்வயம் பண்ணி பார்க்கிற போது பிரம்மத்தை தான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது ஜகத்துக்கு அபின்ன நிமித்தோபாதான காரணமாக இருக்கிற பிரம்மத்தை பத்தி தான் பேசுறது அந்த பிரம்மன் வேற யாரும் இல்லை நீதான் தத்துவமசி இதை நம்ம சொல்லணும் ஆனா வந்து மேல பார்க்கும்போது எப்படி தெரியுறதுன்னா பிரம்ம விசாரம் பண்ணணும் ஜகத்துக்கு காரணமா பிரம்மன் இருக்கு அந்த பிரம்மன் சாஸ்திரத்தினுடைய பிரமாணத்தினால சொல்லப்படுறது பிரம்மத்தை தான் சாஸ்திரம் சொல்றதுங்கிறதுக்கு சமன்வயமா மீமாம்சா விசாரம் எல்லாம் பண்ணினோமானா தாத்பரிய லிங்கம் எல்லாம் பார்த்தோமானா பிரம்மத்துலதான் தான் இருக்கு பூர்வ ஒரு விதி என்னன்னு கேட்டா பூர்வ மீமாம்சா இல்ல மீமாம்சா விதி மீமாம்சா விதி என்னன்னு கேட்டா உபக்கிரமோபசம்ஹாரவு அபியாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே ஆஹ் வேதாந்த சாஸ்திரத்தை பார்த்தோம்னா உபக்கிரமமா இருக்கட்டும் உபசம்ஹாரமா இருக்கட்டும் உபக்கிரமம்னா ஆரம்பம் சாஸ்திரத்துல ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்கு உபசம்ஹாரம் முடிக்கிற போது என்ன சொல்லியிருக்கு எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு அபியாசம் சொல்லி பண்ணியிருக்கு அப்புறம் வந்து வேற எதுலையும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மை இந்த பகுதியில் எதை அது விசேஷமாக காட்டிக்கொண்டே இருக்கு அபூர்வதா கர்மகாண்ட பாகத்துல எல்லாம் பார்க்க முடியாது ஆ பிரம்மன் தான் அபூர்வமாக இருக்குங்க அபூர்வதா அர்த்தவாதா எதை புகழ்ந்து பேசியிருக்கு எதை இகழ்ந்து பேசியிருக்கு நிந்தார்த்தவாதம் வேதத்துல எல்லாம் பார்க்குறோம் எல்லாம் நிந்த பண்ணியிருக்கு இதுல எல்லாம் வந்து கட்டோ முண்டக்கோபனிஷத்தில் பார்க்கிறோம் கர்மகாண்ட பாகங்கள்லாம் பலவாஹியத்தே அதிருடா யஜ்ஞரூபா அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்ம ஏதேயோ ஏபி நந்தந்தி மூடா ஜரா மிருத்தியும் தே புனரேவாபி எந்திங்கிறதுலாம் கர்மாவை நன்றாகவே நிந்தனை பண்ணியிருக்கு ஸ்பஷ்டமா நிந்தனை பண்ணியிருக்கு அப்ப கர்மாவில் தாத்பரியம் இல்லைங்கிறது தெரிகிறது இது மாதிரி உப அபியாசா அர்த்தவாதா உபபத்தி யுக்தி எல்லாம் சொல்லியிருக்கு மிருத்திகே தேவ சத்தியம் இது மாதிரி யுக்தி எல்லாம் சொல்லியிருக்கு அதுக்காக அப்புறம் வந்து உபபத்தி பலனையும் சொல்லிருக்கு பிரம்ம வேத பிரம்மைவ பவதி இப்படியெல்லாம் பலனும் சொல்லியிருக்கு ஆகையினால உபனிஷதாம் பிரம்மணியேவ தாத்பரியம் உபனிஷத்துக்கெல்லாம் பிரம்மத்துலதான் தாத்பரியம் வேற எதுலயும் தாத்பரியம் இல்லைங்கிறதுக்கு அந்த மீமாம்சா விதி இருக்கே அந்த உபக்கிரமோபசம்ஹாரோ அபியாசோ பருவதா பலம்ங்கிற ஸ்லோகப்படி இந்த ஷட்லிங்கம் உபக்கிரமோபசம்ஹாரோ அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதா உபபத்தி இந்த ஷட்லிங்கத்தினால தாற்பய நிர்ணயம் தாற்பய நிர்ணயே சாஸ்திரத்தினுடைய தாற்ப தாற்பயத்தை நிர்ணயம் பண்றதுக்கு இந்த ஆறு லிங்கங்கள் இருக்கு இந்த ஆறு லிங்கங்களுடைய அடிப்படையில தான் நாம என்ன சொல்றோம் பிரம்மனன் பிரம்மன் தான் வந்து தாற்பயம் உபனிஷத்துக்கெல்லாம் வேதா பூர் வேதாந்த பாகத்துக்கு பிரம்மன்ல தான் தாத்பரியம் கர்மாவில தாத்பரியம் இல்லை உக்கருப்பா கர்மாவில தாத்பரியம் இல்லை அது மாத்திரமல்ல உபாசியத்திலையும் தாத்பரியம் இல்லை நம்ம பின்னாடி சொல்லணும் நம்ம சாதாரணமா பாக்குறது என்ன உபாசிய பிரம்ம அது ஆத்ம பிரம்ம உபாசிய பிரம்மனாத்தான் வந்து சகுண பிரம்மன் எல்லாம் சொல்லின்னு இருக்கும் ஆனா நம்ம இங்க அதுவும் சொல்லி ஆகணும் கர்மபோத கர்ம கர்ம உபதேசமும் கிடையாது வேதாந்தத்துக்கு வேதாந்தத்துல தாற்பயம் கர்மம் அல்ல வேதாந்தத்தினுடைய தாற்பயம் உபாசிய பிரம்மனும் அல்ல ஆத்மாவை பிரம்மனா புரிய வைக்கிறது தான் உபனிஷத்துக்கு தாற்பயம் அப்படிங்கிறத சொல்லணும் அதுக்கு சமன்வயம் பண்ணணும் அந்த சமன்வயத்தை பண்ண போறார் சங்கராச்சாரியார் வியாசாச்சாரியார் என்ன பண்ணிட்டார்னா தத்து சமன்வயார் பிரம்மத்தை தான் சொல்றதுங்கிறது உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை எல்லாம் விசாரம் பண்ற போது அது தெரியறது ஆக தத் பிரம்ம சமன்வயாத் சாஸ்திர பிரமாணகத்துவம் பவதி அப்படி சொல்லணும் இந்த முதல் சூத்திரத்தோட கனெக்ட் பண்ணணும் தத் பிரம்ம சமன்வயாத் சமன்வயாத் சாஸ்திர பிரமாணம் சாஸ்திர பிரமாணகத்துவம் பவதி இங்கே முதல்ல ஆரம்பிச்சோம் இல்லையா இந்த சமன்வய அதிகரணத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் முகவரியில பார்த்தோம் கதம் புனர் பிரம்மணா சாஸ்திர பிரமாணகத்துவம் உச்சது பிரம்மா பிரம்மத்தை பத்தி தான் சாஸ்திர சாஸ்திரத்துக்கு சாஸ்திரத்துக்கு தாற்பயம் வந்து பிரம்மனை சொல்றதுதான் பிரம்மன் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் பிரம்ம பிரமாணம் சாஸ்திரமேவ பிரம்ம பிரமாணம் சாஸ்திரம் நபவத்தின்னு பூர்வபக்ஷம் கர்ம பிரமாணமேவ தர்ம பிரமாணமேவ தர்ம பிரமாணமேவ சாஸ்திரம் அப்ப எப்படி சொல்றது சங்கராச்சாரியர் அதை வர்ணிக்கிறார் அந்த சமன்வயாத் தத்து சமன்வயாத்துங்கிற சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றார் நம்ம மூணு பார்த்துட்டோம் ஒன்னு வேதாந்த பாகம் ஊஷர பாகம்னு சொல்லி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லணும் அப்படி யாருக்கும் மனசு வராது சொல்ல முடியாது அப்ப என்ன சொல்லணும் கர்த்தாவை ஸ்துதி பண்றது தேவத்தையெல்லாம் பிரகாசப்படுத்துறது கர்த்தாவை பிரகாசப்படுத்துறது தேவத்தையை பிரகாசப்படுத்துறது கர்த்தாவையும் தேவத்தையும் ஸ்துதி பண்றது அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு கோஷ்டி அப்புறம் மூணாவது கோஷ்டி என்னன்னா உபாசியமா சொல்லிவிடலாம் அப்படின்னு மூணாவது கோஷ்டி ஆக அவங்களும் ஒத்துக்கிறாங்க சித்த சித்த வஸ்துவை தான் சொல்றது அது ஆனா சித்த வஸ்துவை சொல்றதுனால அது ஆத்மாவை பிரம்மன்னு சொல்றதா எடுத்துக்கூடாது அது வந்து கர்மகாண்டத்துக்கு விரோதம் குர்வன்னேவேக கர்மாணி யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இப்படியே அவங்க வந்து கர்மாவைத்தான் பண்ணிட்டு இருக்கணும் ஒன்றும் உபாசனை பண்றது இப்ப அடுத்தது ஆத்மாவை பிரம்மனா புரிஞ்சுக்கிறத எந்த வைதிகர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை முதல்ல இந்த இடத்துல வைதிகர்கள் அதை ஏற்றுக்கொள்றதில்லை கொடுமையை எடுத்துட்டு பூணல் எடுத்துட்டு சன்னியாசியா போய் அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ற தெரிஞ்சுண்டு சாஸ்திரத்தை வச்சுன்னு படிச்சுட்டு நான் தியானம் பண்ணுறேன்னா அதெல்லாம் ஒத்து வராது அதெல்லாம் தர்ம சாஸ்திரத்துக்கு விரோதம் நம்ம சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாதான் அவங்க அதை ஒத்துக்க ஒத்துக்குவாங்க ஒத்துக்க வைக்கணும்னு நாமளும் நினைக்கிறோம் இல்லாட்டி அங்கீகாரம் கிடைக்காது அந்த காலத்தில் அதெல்லாம் தேவைப்பட்டிருக்கு அங்கீகாரம் கிடைக்காது இந்த சித்தாந்தத்தை இது பண்ணணும்னா அவங்களாம் அதை ஒத்துக்கணும் அவங்களாம் அதை ஒத்துக்கிற ஒத்துக்காட்டி போறாம போவோம் இப்போ நம்ம அதை பற்றி கவலை இல்லை ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் ஒத்துக்காட்டி போனால் நமக்கு என்ன அப்படின்ட்டு போயிடும் ஆனால் அந்த வேதத்திலேயே ஊறி இருக்கிறவங்களை ஒத்துக்க வைக்கணுங்கிறத சங்கராச்சாரியர் விரும்புகிறார் இல்லாட்டி என்ன ஆயிடும்னா அது வந்து அவைதிகமாக அவன் நம்மளை பேசிட்டு இருப்பான் அதனால அவைதிகம் இல்லை நாங்கள்லாம் வைதிகர்கள் தான் அதே சமயம் ஆத்ம பிரம்மவாதிகள் ஆத்ம பிரம்மவாதிகள் பாஷ்யம் படிப்போம் படிச்சுட்டு அதுக்கு அர்த்தம் சொல்றேன் तु शब्दः पूर्वपक्षव्यावृत्त्यर्थः तद्ब्रह्म सर्वज्ञम् सर्वशक्ति जगदुत्पत्तिस्थितिलयकारणम् वेदान्तशास्त्रादेव अवगम्यते कथम् समन्वयात् து பூர்வபக்ஷ வியாவர்த்தியர்த்தா தூன்னு இருக்கு இந்த ஸ்தோப பதங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் சூத்திரத்துக்கு லட்சணம் சூத்திரம் எப்படி இருக்கணும்னு கேட்டா அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத் முகம் அஸ்தோபம் அனவத்தியஞ்ச சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு சூத்திரத்துக்கு லட்சணம் சொல்றோம் அப்படி சொல்ற போது ஸ்தோப பதங்கள்னா ச வை தூஹி எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லணும் ஆனா தூன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் சொல்லணும் சும்மா தூங்கிறது வந்து அர்த்தம் இல்லாத பதம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஆனா இங்க வந்து தூங்கிறதுக்கு சங்கராச்சாரிய அர்த்தம் சொல்றாரு இந்த ஸ்தோப பதங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்கு அப்ப தூ போட்டுட்டாரு தத்துவ சமன்வயாத் அப்படின்னா இந்த தூ இருக்கேன்னு கேட்டா தூங்கிறது வந்து அதுக்கு அர்த்தம் இருக்கப்பா தூ என்ன அர்த்தத்தை கொடுக்கறது கேட்டா அந்த பூர்வபக்ஷம் இருக்கே அப்படி இல்லை ஆனா அப்படி அர்த்தம் தூணா பூர்வபக்ஷ வியாவிருத்தி நீ சொல்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறோம் அவன் என்ன சொல்றான் மூணு சொல்றான் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைப்பா சும்மா எல்லாம் ஒரு சாதாரண பாகம்னு வச்சுப்போமே இல்லை கர்த்திரு தேவதா பிரகாசம்னு வச்சுப்போமே இல்லை உபாசிய பிரம்மன் வச்சுக்கோ நீங்கள் மூ யார் சொன்னாலும் சரி பாட்ட மதமாக இருக்கட்டும் பிரபாகர மதமாக இருக்கட்டும் எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது தூ தூன்னா தூங்கிறத எப்படி ஆனால் அப்படியானால் அல்ல அப்படி அல்ல உங்களுடைய சந்தேக உங்களுடைய கருத்து பொருந்தாது அல்ல பூர்வபக்ஷ வியாவிருத்தியர்த்தா துஷப்தா பூர்வபக்ஷ வியாவிருத்தியர்த்தா பூர்வபக்ஷத்தை நீக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு நீ இப்படி எல்லாம் நினைக்கலாம் ஆனா அப்படின்னு அர்த்தம் நீ இப்படி இப்படியெல்லாம் நினைக்கலாம்ப்பா ஆனா வேதத்துல அப்படி இல்லை தத்து தத்துனா என்ன அர்த்தம் எது ஜிக்யாசியம் பிரம்ம எந்த பிரம்மனை நம்ம விசாரம் பண்ணணும்னு சொல்றோமோ எது பிரம்ம ஜெகத்காரணம் பவதி எது பிரம்ம சாஸ்திரயோனித்துவம் பவதி தத் பிரம்ம அந்த அந்த சாஸ்திரத்துக்கு காரணமாக சாஸ்திர பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த பிரம்மன் எப்படி சொல்றோம்னு கேட்டா தத்து தத்துங்கிறத சங்கராச்சாரிய சொல்ற பிரம்ம தச்சப்தத்துக்கு அர்த்தம் என்ன பிரம்ம கீதிருஷம் பிரம்ம சர்வஜம் பிரம்ம சர்வசக்தி பிரம்ம ஏன்னா நம்ம மதம் வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டா எல்லா மதவாதிகளும் ஜெகத் காரணத்துக்கு அச்சேதனம் தான் ஜெகத் நம்ம மாத்திரம்தான் சேத்தன காரணவாதினா வயம் வேதாந்தினா விசேஷதா அத்வைத்தினா சேத்தன காரணவாதினா நம்மெல்லாம் சேத்தனம்தான் காரணம்னு சொல்றோம் எல்லா சாங்கியர்கள் யோகிகள் மீமாம்சகர்கள் நையாயிக்கர்கள் எல்லா மீமாம்சகர்களை பற்றி பேச்சில்லை நையாயிக்கர்கள் வைசேஷிகர்கள் எல்லாருமே ஜெகத் காரணம் கிம்னா வந்து எதையோ ஒன்று சொல்லுவாங்க அது மாயா சொல்றோம் நம்மளும் கூட மாயா சொல்றோம் ஆனா மாயா வந்து பிரம்மனுக்கு வெத்திரிக்தமா இல்லை மாயைய வந்து நம்ம பரிணாமி உபாதான காரணம்னு சொன்னாலும் பிரம்மனை வந்து விவர்த்த உபாதான காரணம் சொல்றோம் பரிணாமி உபாதான காரணமான மாயைக்கு அதிஷ்டானம் எதுவோ அதுதான் விவர்த்த உபாதானம் ஆகையினால நம்ம அச்சேதன காரணவாதிகள் அல்ல சாங்கியர்கள் அச்சேதன காரணவாதிகள் பிரதானம்னு ஒன்று சொல்லுகிறார்கள் அதைத்தான் ஒட்டி பதஞ்சலியும் அச்சேதன காரணவாதம் தான் இந்த ஜகத்துக்கு ஜகத்து எப்படி வந்ததுன்னு கேட்டா ஜகத்துக்கு காரணம் வந்து சேத்தனமா அச்சேதனமானு கேட்டா இவங்க எல்லா கோஷ்டியும் அச்சேதன காரணவாதினா அதனால நம்ம என்ன சொல்றோம் பிரம்மன் ஜெகத் காரணம் பிரம்மன்னு சொல்ற போது நம்ம என்ன அர்த்தத்துல சொல்றோம் சேதன காரணத்தை தான் சொல்றோம் அதனால்தான் சங்கராச்சாரிய சர்வஜம் சர்வசக்தின்னு போடுறார் சர்வஜம் சர்வசக்தின்னு போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா முக்கியமா சர்வஜம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டா சேத்தன காரணவாதா மாண்டூக்கியத்தில் கூட இதெல்லாம் பார்த்துருக்கலாம் ஆஹ் என்னால சேத்தன காரணவாதா சர்வஜம் சர்வசக்தி ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லய காரணம் அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லய காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திராதேவ அவகமியதே ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் பிரம்ம இது கேனோபனிஷதி உச்சது கேனோபனிஷத்துல வந்து ஆச்சாரியன் ஆகமம் ஆகமம் உதவி இல்லாமல் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் பிரம்ம இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா வேதாந்த சாஸ்திராதேவ பிரம்ம அவகமியதே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம் வேதாந்த சாஸ்திரத்தை தவிர வேற எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது ஏதாவது அங்கங்கே அறகுறையா கேட்டதான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர ஆனா வந்து இந்த சாஸ்திர பிரமாணம் இல்லாமல் இந்த பிரம்ம சப்தமே தெரியாது அப்படி சப்தம் தெரிஞ்சாலும் அதுக்கு அர்த்தம் புரியணும் இல்லை வேதாந்த சாஸ்திரா தேவ பிரம்ம அவகமியத்தே அந்த ஏவகாரம் ரொம்ப முக்கியம் அவதாரணார்த்தம் ந அந்நிய பிரமாணேன இத்தியர்த்தா கேவல சாஸ்திர பிரமாணேனேவ வேதாந்த சாஸ்திர பிரமாணத்தினால் மட்டுமே பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியும் பட்டந்து சாஸ்திராணி குர்வந்து கர்மாணி யஜந்து தேவான் பஜந்து தேவதாக ஆத்மைக்கிய போதேன வினா விமுக்தி நசித்தியதி பிரம்ம சதாந்தரேபி அப்புறம் இன்னொரு என்ன இருக்கு சித்தசிய சுத்தையே கர்ம நது வஸ்தூபலப்தையே வஸ்து சித்திர் விசாரேண ந கிஞ்சித் கர்ம கோட்டிபிகி அதோ விசார கர்த்தவியா ஜிக்யாசோர் ஆத்மவஸ்துனா சமாசாத்திய தயா சிந்தும் குரும் பிரம்ம விதுத்தமம் எல்லாம் நினைச்சு பார்க்கணும் ஆ சாஸ்திராதேவ அவகமியதே ஆ அந்நிய பிரமாணேன பிரம்ம ந அவகமியதே சரி நீங்க எப்படி வேதாந்த சாஸ்திரத்தினாலதான் எப்படி பிரம்மனுக்கு லட்சணம் சொல்றார் சர்வஜம் பிரம்ம சர்வஜம் பிரம்ம சர்வசக்தி பிரம்ம ஜெகதுத்பத்தி ஸ்திதி காரணம் பிரம்ம அப்படிப்பட்ட அந்த பிரம்மனானது இங்க வந்து இன்னும் சொல்லலை ஆத்மாதான் பிரம்மன்னு சொல்லவே இல்லை பிரம்மன்னு சொல்லிட்டு இருக்காரு சங்கராச்சாரியர் ஆனா எங்க சொன்னார் ஜிக்யாசாதிகரணத்துல சொன்னார் ஆத்மாச்ச பிரம்ம அப்படின்னு சொன்னார் அந்த வாக்கியத்தை பாருங்க அது ஞாபகம் இருக்கணும் அது இல்லைன்னா மறந்து போயிடும் ஆத்மாச்ச பிரம்ம அந்த ஜிக்யாசா அதிகரணத்தில் கடைசியில கொஞ்சத்துக்கு முன்னாடி வருது இந்த விசாரத்துல இருக்கு பிரம்மன் வந்து பிரசித்தமா அப்பிரசித்தமா அப்படின்னு ஆரம்பிச்சது ஒரு டாபிக் ஜிக்யாசா இருக்கு தஸ்மாத் பிரம்ம விஜிக்யாசி தவ்யம் தத் புனர் பிரம்ம பிரசித்தம் அப்பிரசித்தம் வா சாத் அது பிரசித்தமா அப்பிரசித்தமானு கேட்கப்பட்டது எதி பிரசித்தம் ந ஜிக்யாசித்தவியம் அத அப்பிரசித்தம் நைவ சக்கியம் ஜிக்யாசித்தம் பிரசித்தமா இருந்தா ஜிக்யாச பண்ண முடியாது ஜிக்யாச பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்பிரசித்தமா இருந்தா ஜிக்யாச பண்ண முடியாது அப்ப உடனே சொன்னார் அஸ்தி தாவத் பிரம்ம நித்தியசுத்த புத்த முக்தஸ்வபாவம் சர்வஜம் சர்வசக்தி சமன்விதம் கவனிச்சாதான் தெரியும் இங்கிருந்து அது இல்லாட்டி மறந்து போயிடும் சர்வசக்தி சமன்விதம் பிரம்மசப்தி வியுத்பாத்தியமானஸ்ய நித்தியசுத்தத்வாதய அர்த்தாக பிரதீயந்தே பிருகத்தேகே தாத்தோஹோ அர்த்த அனுகமாத் சர்வசிய ஆத்மத்வாச்ச சர்வசிய ஆத்மத்வாச்ச பிரம்ம அஸ்தித்வ பிரசித்தி பிரம்ம அஸ்திங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா அகம் அஸ்மிங்கிறது தான் பிரமாணம் அகம் அஸ்மி அதனாலதான் உபனிஷத்தும் சொல்லித்து அசன்னேவசபவதி அசத் பிரம்மேதி சே அசத் பிரம்மேதி வேதச்சேத் அசத் பிரம்மேதி வேதச்சேத் சஹா அசதேவ பவதி அப்படி சொல்லியிருக்கு அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன்னா இங்கெல்லாம் அதை பத்தி பேசவே இல்லை இப்ப நம்ம பாக்குற பகுதியில இதை பத்தி இல்லை அதனால அதை ஞாபகம் வச்சுக்கொண்டே இருக்கணும் நாம சர்வசிய ஆத்மத்வாச்ச பிரம்ம அஸ்தித்வ பிரசித்தி அதை விளக்கம் சொல்றார் பாருங்க சர்வோஹி ஆத்ம அஸ்தித்வம் பிரத்யேதி ந நாகம் அஸ்மீதி எதிஹி ந ஆத்ம அஸ்தித்வ பிரசித்தி சியாத் சர்வோ லோக ந அகம் அஸ்மீதி பிரதீயாத் ஆத்மா ச பிரம்ம ஆத்மா ச பிரம்ம எதி தரிஹி லோகே பிரம்ம ஆத்மத்வேன பிரசித்தமஸ்தி ததா ஜாத்தமேவ இது அஜிஜாசி அஜிஜாசியத்துவம் புனராபன்னம் அப்படின்னா பிரம்மன் ஆண்டாம் பிரம்மன்னா திரும்ப விசாரம் பண்ண வேண்டியது இல்லையன்னா தத் விசேஷம் பிரதி விப்ரதி பத்தே அந்த சாமான்யமாக தெரிஞ்சா போறாது விசேஷமா புரிஞ்சுக்கணும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் தேக மாத்திரம் சைத்தன்ய விசிஷ்டம் ஆத்மா இது பிராகிருத்தாக ஜனாக லோகாயத்திகாஷ்ட பிரதிபன்னாக இந்திரியாண்யேவ சேதனானி ஆத்மா இத்தியபரே மன இத்தியன்யே விஜான மாத்திரம் க்ஷணிகமித்யேகே சூன்யமித்யபரே அஸ்தி தேகாதி வத்திரிகா சம்சாரி கர்த்தா போக்தேத்தியபரே போக்தைவ கேவலம் ந கர்த்தேத்தியேகே அஸ்தி தத் வத்திரிக ஈஸ்வரா சர்வஜா சர்வசக்திரிதி கேச்சித் இதுதான் அஸ்தி சத் வத்திரிக ஈஸ்வரங்கிறதுலாம் உபாசிய பிரம்ம சர்வசக்தி ரீதி கேச்சித் ஆத்மா சபோக்து இச்சபரே ஏவம் பகவக விப்ரதிபன்னாக யுக்தி வாக்கிய ததாபாச சமாசிரயாக சந்தகா தத்திர அவிச்சாரிய எத்கிஞ்சித் பிரதிபத்தியமான நிஸ்ரேயசாத் பிரதிஹன்யேத அனர்த்தஞ்ச ஈயாத் தஸ்மாத் பிரம்ம ஜிக்யாசோபன்யாச முகேன வேதாந்த வாக்கிய மீமாசா தது அவிரோத அவிரோதி தர்க்கோபகரணா நிஸ்ரேயச பிரயோஜனா பிரஸ்தூயது திரும்ப வாசிக்கிற போது ஞாபகம் வரும் ஏன்னா அங்க அவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறத ஞாபகம் வச்சு கொண்டே இருக்கணும் இங்க அதெல்லாம் பத்தி பேசவே இல்லை ஆத்மா பிரம்மன் நீங்க எங்கேயா உருவாக்கியமா இருக்கா ஒன்னத்தையும் காணும் ஆனா அங்க இருக்கு அதை மனசுல வச்சுக்கொண்டேதான் பார்க்கணும் வேதாந்த சாஸ்திரா தேவ பிரம்ம அவகமியதே ஆத்மாவுக்கு பிரம்மத்துவம்னு இருக்கு அந்த பிரம்மத்துவத்தை புரிஞ்சிக்காம இருக்கும் அப்ப வேதாந்த சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும் எப்படி கதம் சமன்வயாத் சமன்வயாத்னா என்ன அர்த்தம் முரண்பாடு இல்லாமல் இந்த ஒரே விஷயம் சொல்றதுனால முரண்பாடே கிடையாது கான்ட்ரடிக்ஷன் சொல்றோம் இல்லையா நோ கான்ட்ரடிக்ஷன் ஒரு கான்ட்ரடிக்ஷனும் கிடையாது முரண்பாடே இல்லாம தொடர்ந்து இந்த பிரம்மனை பத்தியே தான் பாப்பேன் வேதம் பேசுறது எப்படி படிக்கலாம் सर्वेषु हि वेदान्तेषु वाक्यानि तात्पर्येण एतस्य अर्थस्य प्रतिपादकत्वेन समनुगतानि सदेव सौम्य इदमग्रे आसीत् एकमेवाद्वितीयम् आत्मा वा इदमेक एव अग्रे आसीत् तदेतद्ब्रह्म अपूर्वम् अनपरम् अनन्तरम् अबाह्यम् अयमात्मा ब्रह्म सर्वानुभूः ब्रह्मैवेतदमृत् ब्रह्मैवेदममृतम् पुरस्तात् ब्रह्मैवेदममृतम् पुरस्तात् इत्यादीनि न च तद्गतानाम् पदानाम् ब्रह्मस्वरूपविषये निश्चिते समन्वये अवगम्यमाने அர்த்தாந்தர கல்பனா யுக்தா ஸ்ருதஹானி அஸ்ருத கல்பனா பிரசங்காத் ரொம்ப கிளியர் தெளிவா சொல்ற சமன்வயாத்துங்கிறது எப்படி சொல்லுகிறீர்கள்னா சர்வேஷு ஹி வேதாந்தேஷு ஏதஸ்ய அர்த்தஸ்ய தாத்பரியேன ವಾಕ್ಯಾನಿ ಸಮನುಗತಾನಿ ಸಾಮುಗತಾನಿ ಅನ್ವಯ್ ನನ್ನ ಅನ್ವಯ ಮಂಡ್ರೆ ಸರ್ವೇಷು ವೇದಾಂತೇಶು ಸರ್ವೇಷು ವೇದಾಂತೇಶ ಅರ್ಥ ಎಲ್ಲಾ ಉಪನಿಷತ್ರಿಯ ಅರ್ಥ ಸರ್ವೇಷು ವೇದಾಂತೇಶು ಬಹುವಚನ ವಚನ ಅಪ್ಪ ಸರ್ವೇಷು ವೇದಾಂತೇಶು ಎಲ್ಲಾ ಉಪನಿಷತ್ರಿಯ ಋಗ್ವೇದ ಉಪನಿಷತ್ತುಗಳ ಋಗ್ ಸೋಮ ಯಜುರ್ವೇದಾಂತೇಶು ಶಾಖೆ ಇಲ್ಲ ಶಾಖೆಲ್ಲ ருக்வேதத்தில் இருபது இருபத்தி ஒரு சாக்கை இருக்கான் இல்லை இப்போ கிடையாது நான் நிறைய போயாச்சு படிக்கிற பரம்பரையே கிடையாது அதனால ருக்வேதத்தில் இருபத்தோரு சாக்கை இருக்கிறதாகவும் எஜுர்வேதத்தில் நூற்றி ஒன்பது சாக்கை இருக்கிறதாகவும் சாமவேதத்தில் ஆயிரம் சாக்கை இருக்கிறதாகவும் அதர்வணயத்தில் ஐம்பது சாக்கை இருக்கிறதாகவும் சொல்கிறான் இப்படி நிறைய சாக்கை இருக்கிறதுனால நிறைய ஏகைக்கசியதும் சாக்காசியாம் ஏகைகோபனிஷன் மதா ஒரு ஒரு சாக்கையிலையும் ஒரு ஒரு உபனிஷத் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால வேதாந்தேஷுன்னு பகுவச்சனத்துல சொல்ற சர்வேஷு ஹி வேதாந்தேஷு வேத வேத பாகத்துல வேதத்தோட கடைசி பாகத்துல ஏதஸ்ய அர்த்தஸ்ய தாத்பரியேன இந்த இந்த அர்த்தத்தினுடைய தாத்பரியத்துல தான் இந்த விஷயத்தினுடைய தாத்பரியத்துல தான் இந்த பிரம்மத்தை பற்றின தாத்பரியமாகத்தான் தாற்பயேன பிரதிபாதகத்வேன பிரதிபாதகத்வேன ஏதஸ்ய அர்த்தசிய தாற்பயேன பிரதிபாதகத்வேன தாற்பயமா பிரதிபாதம் பண்றதுக்காகத்தான் வாக்கியானி சமனுகதானி அந்த வாக்கியங்கள்லாம் இதைத்தான் சொல்லியிருக்கு சம் அனுகதானி சம்யக்கு அனுகதானி நன்றாகவே எல்லாத்திலையும் எத்தனையும் அவாந்தர வாக்கியங்கள்லாம் இருக்கலாம் எங்கேயா சிருஷ்டி வாக்கியங்கள்ல எல்லாம் பேதம் இருக்கலாம் ஒரு ஒரு ஒரு ஒரு ஸ்ருதியும் சிருஷ்டியும் ஒரு ஒரு விதமா சொல்லலாம் ஆனா பிரம்மனை சொல்றதுல எல்லாம் எந்த ஸ்ருதிக்கும் அபிப்பிராய பேதமே கிடையாது ஆஹா அவாந்தர வாக்கியங்கள் மகா வாக்கியம் ரெண்டா பிரிக்கிறோம் அவாந்தர வாக்கியம் முக்கிய வாக்கியம் எல்லாம் பிரிக்கிறோம் இல்லையா வந்து அனுவாதா குணவாதா அப்புறம் அர்த்தவாதா அப்படி எல்லாம் நிறைய பிரிக்கிறோம் வேதத்தினுடைய சாஸ்த் வாக்கியங்களை எல்லாம் நம்ம பிரிக்கிறோம் அனுவாதகான்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா தெரிஞ்சதையே சொன்னா அது அனுவாதம் அதுல பிராமான்யம் கிடையாது அக்னிஹி உஷ்ணஹா அப்படின்னா அக்னிஹி உஷ்ணஹான்னு சாஸ்திரம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அனுவாதா அது பிராமான்யம் கிடையாது சாஸ்திரத்தை படிச்சு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அக்னிர் ஹிமஸ்ய பேஷஜம் அது கூட தேவையில்லை அக்னேர் ஹிமஸ்ய பேஷஜம் எல்லாம் வந்து அனுவாதம் தான் அப்புறம் வந்து யஜமான பிரஸ்தரஹா யூபஹான்னெல்லாம் சில வாக்கியங்கள்லாம் வரும் அதெல்லாம் வந்து குணவாதம்னு சொல்லும் குணவாதம்னா கர்த்தாவை ஸ்துதி பண்றதுன்னு சொல்லும் அப்புறம் எது முக்கியமான தாத்பரியமோ அதை வந்து யதார்த்தவாதா அப்படின்னு சொல்லுவோம் இங்கதான் அது எங்க அது அதுலதான் நமக்கு பிராமணியம் பிராமணியம்னா என்ன அந்த ஞானம் தான் நமக்கு அவசியம் அதை தெரிஞ்சுக்க வைக்கிறதுல தான் அதுக்கு தாத்பரியம் ஆக அனுவாதத்திலேயோ குணவாதத்திலேயோ தாத்பரியம் கிடையாது அப்போ சாஸ்திரம் வந்து திரும்ப திரும்ப என்னதான் வந்து அவாந்தர வாக்கியங்களா சிருஷ்டி அது இதெல்லாம் சொல்லியிருந்தா கூட சாஸ்திரம் வந்து பிரம்மனை சொல்றதுல மாறுறதே கிடையாது எல்லா இடத்துலையும் பிரம்மனை தான் பேசுகிறது ஆக ஏதஸ்ய அர்த்தசிய தாத்பரியேன பிரதிபாதகத்வேன வாக்கியானி சர்வேஷு வேதாந்தேஷு சம் அனுகதானி ஏகரசமா திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கு எங்க சொல்லியிருக்கு நீங்க பாட்டு சும்மா சொல்றேடா என்ன சொல்றேடா அப்படின்னா எங்க சொல்றேன்னு சொன்னா சொல்லணும்ல காட்ட ஆதாரத்தை என்ன சொல்ற சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசீத் சாந்தோக்கிய உபனிஷத்துல மந்திரத்தை பாரு அது சொல்றது த்விதீயம் பிரம்ம சாந்தோக்கிய உபனிஷத்து சரி சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லி இருக்கிறதா நினைக்காத இன்னொரு உபனிஷத்தை பார் ஐத்தரை உபனிஷத்தை பார் ஆத்மாவா இதமேக ஏவ அக்ரே ஆசீத் அங்கே ஆத்மா தான் முதல்ல இருந்ததுன்னு சொல்றது அப்ப சத்துங்கிற பதமும் ஆத்மாங்கிற பதத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் சரி அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுது பிருகதாரண்யத்தை பாருங்கிற ததே தத் பிரம்ம நேர சொல்லுது தத்து ஏதத் பிரம்ம அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாஹ்யம் இது வந்து எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கு அப்படின்னு சொல்லி பிருகதாரண்ய கோபனிஷத்தும் சொல்லுகிறது இடையீடு இல்லாமல் உள்ளும் புறமும் இல்லாமல் அனந்தரம் அபாஹ்யம்னா என்ன பாஹ்யமும் கிடையாது அந்தரம் கிடையாது இதுல கட்டு உபனிஷத்துல பாக்குறோம் இல்லையா ததேஜதி தன்னைஜதி தூரே தத்வந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதா எல்லாம் நிறைய இருக்கு அவர் சும்மா பேருக்கு ரெண்டு மூணு வாக்கியம் சொல்றாரு ததே தத் பிரம்ம அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாஹ்யம் அயமாத்மா பிரம்ம இதான் மறைமுகமாக வச்சிருக்காரு அயமாத்மா பிரம்ம சர்வ அனுபூ எல்லாருக்கும் எல்லார்ட்டையும் வியாபிச்சிருக்கு எல்லார்ட்டையும் அனுபவ ரூபமாக இருக்கு ஆக சர்வ அனுபூ இப்போ சர்வானுபூங்கிறதே போரும் அனுபவம் வேண்டாங்கிறதுக்கு சர்வானுபூ சர்வானுபூ பிரம்மைவேத பிரம்மைவ இதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதா பிரம்ம உத்தரேண அதஷ்டோர்த்வஞ்ச பிரசுதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் முண்டகோபனிஷத் ஆகையினால முண்டகோபனிஷத் இத்தியாதீனி இத்தியாதீனா இது முதலான எத்தனையோ ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கப்பா இப்போ இப்ப அவர் சொல்ற அடுத்த வரையில இத நீ வந்து இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் தத்கதானாம் பதானாம் பிரம்மஸ்வரூப விஷய நிச்சித்தே சதி சமன்வயே அவகமியமானே அர்த்தாந்தர கல்பனா ந யுக்தா நச்சான்னு முன்னாடி இருக்கு அங்க கொண்டு போடணும் இப்படி சொல்லணும் தத் பதானாம் சமன்வயே அவகமியமானே அவகமியமானே பிரம்மஸ்வரூப விஷய நிச்சிதே சதி அர்த்தாந்தர கல்பனா நச்சயுக்தா அப்படி அன்வயம் பண்ணிக்கணும் தத் பதானாம் தத்கதானாம் பதானாம்னா என்ன உபனிஷத்துல இருக்கக்கூடிய பதங்களை எல்லாம் சமன்வய அவகமியமானே சதி நல்ல சமன்வயமா பாக்கிற போது பாக்கிற போது பிரம்மஸ்வரூப விஷய நிச்சிதே பிரம்மஸ்வரூப விஷயத்தை தான் அது நிச்சயம் பண்றது நிச்சிதே சதி இவ்வாறு பிரம்மஸ்வரூபத்தை அது நிச்சயம் பண்ற போது அர்த்தாந்தர கல்பனா என்ன யுக்தா பிரம்மத்தை பத்தி சொல்ற போது நீ வேற ஏதாவது அர்த்தம் பண்றது அவன் என்ன அர்த்தம் பண்றாங்க கர்த்தா தேவதா ஸ்வரூப பிரகாசனம் அதுவா ஸ்துதி கர்த்தாவை பிரகாசப்படுத்துறது கர்த்தாவை ஸ்துதி பண்றது தேவத்தைய பிரகாசப்படுத்துறது தேவத்தைய ஸ்துதி பண்றது அல்லது தேவத்தைய உபாசனை பண்றது அவர் அதையும் மனசுல வச்சுருந்தா அயமாத்மா பிரம்ம சொல்லியிருக்கார் சர்வானுபூ திக்காலாத்யனவச்சின்ன அனந்த சின்மாத்திரமூர்த்தயே சுவானுபூத்தியேகமானாய நமசாந்தாய தேஜசே நீதி சதகத்துக்கு இவர் பர்தகிரியோட ஸ்லோகம் இதுதான் சுவானுபூத் ஏகமானாய நமசாந்தாய தேஜசே அதாவது அகம் அஸ்மிங்கிற அனுபவத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாங்கிறது திக்கா திக்காலா தியனவச்சின்ன அனந்த சின்மாத்திர மூர்த்தையே சுவானுபூதி ஏகமானாய சுவானுபூத் ஏகமானாய அனுபவத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாம் அந்த சாஸ்திரம் கொஞ்சம் உபகாரம் பண்ண வேண்டியிருக்கு அனுபவமா இருக்கிற ஒன்றை பிரம்மனா சொல்லி கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் உபகாரம் பண்றது ஆக நச்ச அர்த்தாந்தர கல்பனா யுக்தா வேற அர்த்தத்தை நீ கற்பனை பண்றதுங்கிறது பொருத்தம் கிடையாது இவ்வளவு ஸ்பஷ்டமா வேதாந்தம் வந்து சொல்லி இருக்கிற போது பிரம்மத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிற போது நீ என்னவோ ஒரு புதுசா ஒரு வார்த்தையை கற்ப புதுசா ஒரு அர்த்தத்தை கற்பனை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஸ்ருத ஹானி சொன்னதை நீ வந்து அழிக்கிறது மாத்திரம் கொல்ற அது மாத்திரம் இல்ல அஸ்ருத கல்பனா ஸ்ருத என்ன அர்த்தம் சாஸ்திரத்துல நல்லா தெளிவா தெரியற வாக்கியம் அதனால இந்த போர்ஷனுக்குலாம் என்ன சொல்றோம் ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியம் ஸ்பஷ்டமா பிரம்மத்தை சொல்ற வாக்கியங்கள் இதெல்லாம் இனி கொஞ்ச நேரம் கழிச்சு அஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கிய விசாரம் எல்லாம் பண்ண போறோம் அது ஸ்பஷ்டமா தெரியல ஆனாலும் அது பிரம்மத்தை தான் சொல்றதுன்னு சொல்ல போறோம் இதெல்லாம் ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியம் அதாவது வேதத்துல எங்கெல்லாம் தெள்ள தெளிவா பிரம்மத்தை பத்தி சொல்லி இருக்கோ அந்த வாக்கியத்தை எல்லாம் ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானின்னு சொல்லுவோம் அப்புறம் சில இடத்துல பிராணன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் அந்த பிராண சப்தத்துக்கு பிரம்மன் தான் அர்த்தம்னு சொல்லி நிரூபிக்கணும் அதுக்கு வந்து அந்த கான்டெக்ட் பிரகரணங்கள் எல்லாம் வச்சிருந்து அதை வந்து அஸ்பஷ்டமா இருந்தாலும் அது பிரம்மத்தை தான் சொல்றது அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும் அதனால அந்த பகுதிக்கெல்லாம் அஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியம்னு பேர் இங்க வந்து ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியம்னு பேர் இப்ப சங்கராச்சாரியர் கொடுத்திருக்கிறதெல்லாம் என்ன வாக்கியம் ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானி அதனால சொல்றார் ஸ்ருதஹானி அஸ்ருத கல்பனா பிரசங்காத் பிரசங்காத்து ஹேது ஸ்ருதஹானி அஸ்ருத கல்பனா பிரசங்காத்து அர்த்தாந்தர கல்பனா நயுக்தா வேற கல்ப அர்த்தந்தத்தை நீ வந்து கற்பனை பண்றதுங்கிறது பொருந்தாது சரி இப்ப உடனே வந்து இப்படி சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்றேன் பிரம்மத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு நீ வேத வாக்கியம் வந்து வேதாந்த வாக்கியம்லாம் வேஸ்ட்னு சொல்லாதீங்க வேதாந்த வாக்கியத்தில் வீணே கிடையாது வியர்த்தமே கிடையாது சொல்லப்போனால் வேதாந்தம் தான் பரம பிரயோஜனம் வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்கிற பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கர்மகாண்டம் சொல்லியிருக்கு நீ என்ன பண்ணிட்டேன்னா என்ன வந்து ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியவே விரட்டி தின்ன மாதிரி இது வந்து முக்கியமான வந்து முக்கியமான விஷயத்தையே தூக்கி அடிச்சு விட்டது சாஸ்திரத்தோட பரம தாத்பரியமே பிரம்மத்தை உபதேசம் பண்றதுதான் அந்த பிரம்மத்தை உபதேசத்தை பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்ததுதான் கர்மகாண்டம் அது மனசை பக்குவப்படுத்துறதுக்காக வந்த கர்மகாண்டம் இந்த கர்மகாண்டம் வந்து என்ன பண்ணித்துன்னா ஏற்கனவே இருக்கிறனே இருக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடுங்குவான் மாதிரி அப்படி ஒரு அதுக்கு நல்ல அர்த்தம் இருக்கு இறைவனை உள்ளத்துல இருக்கும்படி செய்தால் அவன் மடம் நம்முடைய மடம் என்கிற அறியாமையை பிடுங்குவான்னு அர்த்தம் இருக்க இடம் கொடுத்தா மடத்தையே பிடுங்கிடுவான் அப்படின்னு அது ஒரு பழமொழி சொல்றோம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா மடத்தை பிடுங்குறான் ஆனா அதனுடைய தாற்பயம் என்னன்னா இறைவனுக்கு உள்ளத்தில் இடம் இடம் கொடுத்தால் அவன் அறியாமை என்னும் மடத்தை நீக்கி விடுவான் அப்படி அர்த்தம் அதுக்கு அதை விட்டு விட்டு நாம இப்படி அர்த்தம் இடம் கொடுத்துருவாப்பா அப்புறம் மடம் போயிடும் இந்த சாஸ்திரத்துல இந்த கர்மகாண்டத்துக்கு இடம் கொடுத்ததுனால இது என்ன பண்ணிதுன்னா பிரம்மனே கிடையாதுன்ட்டான் அதுதான் கதை அதேதான் நீ அப்பா என்ன சொல்றாருன்னா அப்ப அடுத்ததுக்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணு பதில் சொல்லணுமோ இல்லையோ சொல்றாரு அவங்க என்ன சொல்றாங்க கர்த்திரு ஸ்வரூப பிரதிபாதன பரதான்னு ஒண்ணு சொல்லியிருக்கான் மேல இருக்கு பாருங்க கர்த்தஸ்வரூப தேவதாதி பிரகாசனேன அப்படிங்கறத சங்கராச்சாரியர் இப்ப நிராகரணம் பண்றார் படிக்கலாம் न च तेषाम् कर्तृस्वरूप प्रतिपादनपरता अवसीयते तत्केन कम् पश्येत् इत्यादि क्रियाकारक फलनिराकरणश्रुतेः ம் என்ன சொல்றாங்க இப்ப இது சொல்ற தேஷாம் வாக்கியானா தேஷாம்னு இருக்கு தேஷாம்ங்கிறதுக்கு என்ன தேஷாம் மொட்டையா தேஷாம்னு என்ன என்ன தெரியும் தேஷாம் வாக்கியானாம் அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் கர்த்தஸ்வரூப பிரதிபாதன பரதா நச்ச அவசியதே கர்த்தாவோட ஸ்வரூபத்தை சொல்றதான் என்னதுன்னா யாரு பூஜை பண்றானோ ஹோமம் பண்றானோ அவன் பிரம்மன் தான் இப்படி இருக்கு அதனால வந்து பிரம்மனோட லட்சணம் என்ன தெரியுமோ சாஸ்திரத்துல அகர்த்தா சொல்லியிருக்கு என்ன சொல்றான்னா கர்த்தா அகர்த்தான்னு வேதத்துல சாஸ்திரத்துல சொல்லியிருக்கும் பொழுது வேண சொல்றான் வந்து கர்த்தா தான் வந்து பிரம்மன் ஏன்னா சாதாரணமாவே வேதம் படிக்கிறவன பிராமணனுங்கிறோம் வேதத்துக்கு ஒரு பேர் என்னது பிரம்மன்னு பேர் வேதத்துக்கே ஒரு பேர் என்னது பிரம்மன்னு பேர் இதுவரை தகராறு தகராறு அதனாலதான் சங்கராச்சாரியன் முதல்லயே பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னார் பாருங்க எங்க இருக்குது பிரம்ம அதெல்லாம் கவனமா சொல்லி வச்சிருக்காரு அத்தையேவ ந பிரம்மசப்தஸ்ய ஜாத்தியாதி அர்த்தாந்தரம் ஆசங்கித்தவியம் இதெல்லாம் படிக்கிற போது அது ஞாபகம் இருந்தா தான் நமக்கு இந்த கனெக்ஷன் சரியா இருந்துட்டு இல்லாட்டி எங்கெங்க துண்டு துண்டா கிடக்கும் ஒன்றும் சரியா புரியாது இந்த பாஷ்யத்திலேயே நமக்கு சமன்வயம் புரியணுமே அவர் சமன்வயம் சொல்றது இருக்கட்டும் சங்கராச்சாரியார் சமன்வயம் சூத்திரத்துக்கு சொல்றது வியாசர் சொல்றது அதுக்கு அர்த்தம் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் பாஷ்யத்திலேயே நம்ம சமன்வயம் பார்த்துட்டே இருக்கணும் எங்க இருக்கு ஜிக்யாசாதிகரணத்துல இருக்கப்பா அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா புக்குல இருக்கு அந்த அந்த இடத்துல இருக்கு அதுல பாரு அதையேவ நான் பிரம்ம சப்தசிய ஜாத்தியாதி அர்த்தாந்தரம் தவிர இப்ப என்ன சொல்லியிருக்கு வேதம் பட் வேதத்துக்கு பேரு பிரம்மன்னு பேர் இந்த சொற்களே பிரச்சனை நமக்கு வேதத்துக்கு ஒரு பேர் என்ன பிரம்மன் பேர் பகவத்கீதையிலேயே கர்ம பிரம்மோத்பவம் வித்தின்னு சொல்லியிருக்கு கர்மத்தை பத்தி எங்க சொல்லியிருக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் கர்ம பிரம்மோத்பவம் வித்தின்னு சொல்றார் மூணாவது அத்தியாயத்தில் அன்னாத்பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா யஜ்யாத்பவதி பர்ஜன்யா யஜ்ய கர்ம சமுத்பவா கர்ம பிரம்மோத்பவம் வித்தி தெளிவா இருக்கு கர்மம் எதுல சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல சொல்லியிருக்கு வேதத்துக்கு என்ன பேரு பிரம்மன்னு பேரு எவ்வளவு சௌரியமா இருக்கு அப்ப வேதத்துல சொல்லி இருக்கிறது என்னது கர்மா பகவத்கீதையிலே பகவானே சொல்லி இருக்கிறது போய் எப்படி இல்லைன்னு சொல்லுவேன் நம்ம எல்லாம் பூர்வபட்சம் புதுசா வேணாலும் போடலாம் அதெல்லாம் இருக்காது தெரிஞ்சா புதுசத்துல இருக்குமோ தெரியல ஆகையினால அது நம்ம வந்து அதுல கூட நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணி பார்த்தீங்களா கீதையில பகவான் சொல்லியிருக்கார் வேதத்தோட தாத்பரியமே கர்மான்னு சொல்லியிருக்கார் அந்த கர்மா யஜ்ய ரூபமா இருக்கு அதை பண்ணினா தான் மழை சரியா பெய்யும் பெஞ்சா தான் நமக்கு அரிசி பருப்பெல்லாம் விளையும் விளைஞ்சா தான் சாப்பிட முடியும் சாப்பிட்டா தான் நிம்மதியா இருக்க முடியும் இப்படியா ஒரு கனெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனால பிரம்மங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா பிரம்மங்கிற பதத்துக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு வேதத்தை படிக்கிறவனுக்கு பேர் என்ன வேதத்தை படிச்சா தான் பிராமணன் இல்லாட்டி பிராமணன் சொல்லிக்கிறதுக்கு அதிக தகுதியே கிடையாது வேதத்துக்கு பேரே என்னது பிரம்மன்னு பேரு அந்த பிரம்மத்தை யார் உடையவனா இருக்கானோ வேதத்தை அந்தனர் நூல்ங்கிறார் திருக்குள் திருவள்ளுவர் அந்தனர் நூல்னே சொல்றார் அந்த வேதத்தை யார் படிக்கிறானோ வேதத்தை படிச்சா மாத்திரம் போறாது வேதத்துல சொன்னபடி யார் தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அவன்தான் பிராமணன் ஆகையினால பிரம்மத்தை அத்தியனம் பண்ணி அதனாலதான் என்னன்னா பூமியில இருக்கிற பிரம்மதேவன் பிராமணனுக்கு பேர் பௌம பிரம்ம அப்படின்னு பேர் பௌம பிரம்ம அப்புறம் வந்து அந்த ஹிரண்ய கர்ப்பன் அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அந்த பிரம்மாஜி ஹிரண்ய கர்ப்பன் பௌமசிய பிரம்மணஹான்னு சங்கராச்சர கீத இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்றார் பௌமசிய பிரம்மணா சம்ரக்ஷணார்த்தம் அல்ல இப்ப கர்த்தா வஸ்துதி பண்றதுன்னு சொல்லிவிட்டா போறது ஆத்மா ஏவ இதம் அக்ரே ஆசீத் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கர்த்தா தான் முதல்ல இருந்தான் அப்புறம் கர்மம் ஆரம்பிச்சதுன்னா சௌரியமா இருக்கு பாருங்க சொல்றது கூட கர்த்தா தான் முதல்ல இருந்தான் கர்த்தா என்ன பண்ண ஆரம்பிச்சான் கர்மா பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லி கர்த்தாவை சொன்னதாக அர்த்தம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டா கர்த்தாவை சொல்றதாக சொல்ல முடியாதப்பா அகர்த்தான சாஸ்திரம் சொல்லியிருக்கு தேஷாம் வாக்கியானாம் கர்த்தஸ்வரூப பிரதிபாதன பரதா ந அவசியத்தே ந அவசியத்தைனா ந நிச்சயத்தேன்னு அர்த்தம் அர்த்தம் அவ அவ அவ அந்த அந்த தாத்து இருக்க விவசாயா அவசாயெல்லாம் சொல்றோமோ இல்லையோ அதெல்லாம் அர்த்தம் என்ன ந நிச்சயத்தே அவசியத்தைன்னா என்ன அர்த்தம் ந நிச்சயத்தே அந்த அர்த்தத்தை நிச்சயம் பண்ணாதே தப்பு பண்ணாதே ஏன்னா தத் கேன கம் பஷ்யேத் தத்துனா தத் பிரம்ம அந்த பிரம்மமானது எதனால் எதை பார்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்த நிஷேதா கரண நிஷேதா கிரியா நிஷேதா ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் சொல்ல தத் கேன கம் பஷ்யேத்துன்னு பிருகதாரண்ய உபனிஷத் வாக்கியப்படி பார்க்கும் பொழுது கிரியா காரக பல நிராகரண ஸ்ருதே அங்க வந்து கிரியை காரகமே கிடையாது பலம் கிடையாதுன்னு சொல்லுது அவ இருக்க பிரம்ம அஸ்தி அவ்வளவுதான் ஆகையினால கேன பஷ்யேத்து கம் பஷ்யேத்து தத்துனா அந்த பிரம்மம் அந்த பரம்பொருள் அந்த ஆத்மா எதன் துணை கொண்டு எதை பார்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் எதன் துணை கொண்டு எதையும் பார்க்காது ஏனென்றால் அதற்கு பார்க்கறதுக்கு ஒரு வஸ்துவும் கிடையவே கிடையாது இரண்டாவதா ஒரு வஸ்து இருந்தா தானே நான் கண்ணால் கட்டடத்தை பார்க்கிறேன் நான் கண்ணால் மரத்தை பார்க்கிறேன் ஆளை பார்க்கிறேன் எல்லாம் எத்தியா சொல்லின்னு இருக்கலாம் ஆனா அதுக்கு என்னன்னா அதுக்கு சரீரமே கிடையாது அசரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷ்வஸ்திதம் மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோ நோச்சதி அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்றது ஆகையினால பிரம்மத்துக்கு சரீரமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு நீ என்ன சொல்றான ஆள் இருக்கானே குண்டா உட்கார்ந்துட்டு இருக்கோமே நம்ம நம்ம கர்த்தான்னா கர்த்தான்னா அதுக்கு சரீரமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கப்பா எயேன வேதா வினாசினம் நித்தியம் எயேனம் அஜம் அவ்வயம் கதம் ச புருஷ பார்த்த கம் காத்தயதி ஹந்தி கம் கம் ஹந்தி கம் காத்தயதி கதம் ஹந்தி கதம் காத்தயதி அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு எஜேனம் வேத்தி ஹந்தாரம் எஷ்டைனம் மன்னியத்தே ஹதம் உபௌ தௌன விஜானீதா நாயம் ஹந்தி ந ஹன்யத்தே இதெல்லாம் ஆத்மா அகர்த்தா அபோக்தான்னு தெளிவா சொல்லி வச்சிருக்கு அப்படி சொல்லி இருக்கும் பொழுது இதை போய் எப்படி சொல்லுவேப்பா அகர்த்தா ஆத்மாவை போய் கர்த்த சுரூபம்னு சொல்ல முடியுமா இந்த வாக்கியத்தை இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்னு கேட்கிறார் தத் கேன இந்த அகர்த்திரு போதக வாக்கியமா இருக்கிற பிரம்மனை அகர்த்தாவா போதிக்கிற வாக்கியத்துக்கெல்லாம் நீ என்ன மீனிங் சொல்லுவே அதில் கர்த்திரு போதகம் இல்லைங்கிறார் ஆஹா கர்த்தஸ்வரூப பிரதிபாதன பரதா பரதான கர்த்தஸ்வரூப பிரதிபாதன பரதா எதுக்கு வேதாந்த வாக்கியானம் வேதாந்த வாக்கியங்கள் எதை பரம்னு சொல்றோம் இல்லையா பிரம்ம பரம்னு சொல்றோம் இல்லையா அவன் என்ன சொல்றான்னா கர்த்தஸ்வரூப பிரதிபாதன பரம்ங்கிறான் கர்த்தஸ்வரூப பிரதிபாதன பரம் கிடையாது இது வந்து அகர்த்தஸ்வரூப பிரம்ம பிரதிபாதன பரம் கர்த்தஸ்வரூப பிரம்ம பிரதிபாதன பரம் இல்ல இது அகர்த்தஸ்வரூப பிரம்ம பிரதிபாதன பரம் அப்படி போடுவோம் ரொம்ப தெளிவா இருக்கும் ஏன்னா கர்த்தஸ்வரூப பிரம்ம பிரதிபாதன பரம் கிடையாது இது இது அகர்த்தஸ்வரூப பிரம்ம பிரதிபாதன பரத்தை போய் கர்மகாண்டத்துல கர்த்தஸ்வரூப பிரதிபாதன பரம் நீ எப்படி சொல்லலாம் கிடையாது அதுக்கு பிரமாணம் என்ன சாஸ்திர பிரமாணம் என்ன தற்கேன கம்பஷேத்துங்கிற வாக்கியம் தான் பிரமாணம் அந்த பிரமாணம் என்ன சொல்றது கிரியா அகர்த்திரு பிரம்மனா பிரம்மன அகர்த்தாவா சொல்றது கிரியா காரக பல நிராகரண ஸ்ருதே அந்த கிரியா காரகம் பலன் எல்லாத்தையுமே நிராகரணம் பண்றது கிரியை கிடையாது காரகம் கிடையாது அதெல்லாம் நிராகரணம் பண்றது பலனும் கிடையாதுன்னு சொல்லிருக்கு ஆக கிரியை கிடையாது காரகம் இல்லை பலம் இல்லை அப்படின்னு நிராகரணம் பண்ணிருக்கு சரி அவன் ஒண்ணு சொல்றான் சரி பிரத்யக்ஷ விஷயத்தை எதுக்குப்பா சாஸ்திரம் சொல்லணும் அதுக்கு அதுக்கு பதில் பாரு ஒன்னொன்னு தனித்தனியா எழுதினா தான் புரியும் நமக்கு நச்ச சொல்லல இல்லையா படிக்கல இல்லையா படிச்சிருவோம் परिनिष्ठितवस्तु स्वरूपत्वेऽपि प्रत्यक्षादिविषयत्वम् ब्रह्मणः तत्त्वमसि इति ब्रह्म आत्मभावस्य शास्त्रमन्तरेण अनवगम्यमानत्वात् ரொம்ப முக்கியம் அண்டர்லைன் பண்ணணும் தத்துவமசிங்கிற வாக்கியத்துல இருந்ததுனாச்சா அவங்க கர்மகாண்டிகள் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க எது சித்த வஸ்துவோ அது பிரத்யம் அவனோட வியாப்தி எத் எத் சித்தம் தத் தத் பிரத்யம் அப்படின்னு அவனுக்கு வியாப்தி ஆனா அந்த எது சித்தமா இருக்கோ அதெல்லாம் பிரத்யமா இருக்கு வாஸ்தவம் தானே இப்ப வந்து அகம் அஸ்மிங்கிறது பிரத்யமா இல்லையா அபரோக்ஷம் சொல்லக்கூடாது வேற பாஷையில சொல்றேன்னு அபரோக்ஷம் வேற பிரத்யம் வேற கிடையாது அபரோக்ஷம் தான் பிரத்யம் பிரத்யக்ஷம் தான் அபரோக்ஷம் வேற வேற சொல்லே தவிர அபரோக்ஷங்கிற சொல்லும் பிரத்யக்ஷங்கிற சொல்லு தான் வேறையே தவிர அர்த்தம் ஒண்ணுதான் பிரத்யத்துக்கு எதிர்பதம் என்ன பிரத்யத்துக்கு எதிர்பதம் என்னப்பா பரோட்சம் பரோட்சத்துக்கு எதிர்பதம் என்ன அபரோக்ஷம் பரோட்சத்துக்கு எதிர்பதம் என்ன அபரோக்ஷம் அப்ப பிரத்யத்துக்கு எதிர்பதம் என்ன பரோட்சம் அப்ப அபரோக்ஷங்கிற சப்தமும் பிரத்யங்கிற சப்தமும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கிறது ந பரோக்ஷா ந பரோக்ஷா இஸ் ஈக்குவல் டு பிரத்யக்ஷா ஏவ அதனால வந்து அகம் அஸ்மிங்கிறது அபரோக்ஷமா பரோட்சமானு கேட்டா என்ன சொல்லுவோம் ஒருத்தன் நான் இருக்கிறேங்கிறது தெரிஞ்சிருக்கா தெரியாம இருக்கா அப்படின்னு கேட்டா அதான் எனக்கு தெரியலன்னா நான் இருக்கேங்கிறது தெரிஞ்சிருக்கா தெரியாம இருக்கா அப்படி கேட்கணும் அப்ப அந்த பாஷையில போட்டதான் புரியும் நான் இருக்கேங்கிறது தெரிஞ்சிருக்கா தெரியாம இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவான் நான் இருக்கேங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்ப தெரிஞ்சிருக்குங்கிறது என்னது பிரத்யக்ஷந்தான் தெரியாததுக்கு பேரு தான் என்னது பரோட்சம் ஆனோன்னு மறந்து போயிடும் நமக்கு ஆ எதுல போடுறது தெரியாது அதனால தெரியாதத வந்து பரோட்சம்னு சொல்றோம் தெரிஞ்சதை வந்து என்ன சொல்றோம் பிரத்யக்ஷம்னு சொல்றோம் அபரோக்ஷம்னு சொல்றோம் ஆகையினால நான் இருக்கேங்கிறது பிரத்யட்சமாக தான் இருக்கு ஏன்னா நம்ம அந்த இதுல சொல்றோம் அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க பரிநிஷ்டித வஸ்து சித்த வஸ்து கர்மகாண்டத்தினுடைய தாத்பரியமே என்னது எதையாவது பண்ணி என்னத்தையாவது அடைஞ்சுட்டே இருக்கணும் என்ன எதையாவது பண்ணணும் என்னவாவது அடையணும் அது இன்னும் உள்ளேயா இருக்கணும் இல்லாட்டி வெளியிலயா இருக்கட்டும் ஆக என்னால இங்க என்ன சொல்றதுன்னா இல்ல இல்ல இது வந்து தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதான் தெரிஞ்சதையே எதுக்குப்பா தெரிஞ்சுக்கணும்னு அவன் கேட்டுட்டே இருக்கான் அவனோட கேள்வி என்னன்னா தெரிஞ்சதையே எதுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரியாத ஒண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா பிரயத்தனம் பண்ணா பரவாயில்ல தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்கு இது அவங்களுடைய கேள்வி இது தெரிஞ்சும் தெரியாம இருக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கு அறிந்தும் அறியாமல் இருக்கிறது புரிந்தும் புரியாமல் இருக்கிறது தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறது அல்ல இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் கர்மாலாம் பண்றதை பத்தி பேசாதுங்கிறதுக்காக சொல்றது அவன் இது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அது பரிநிஷ்டித வஸ்து ஸ்வரூபத்வேபி அது வந்து சித்த வஸ்துவாக இருந்த போதிலும் பிரத்யக்ஷாதி விஷயத்துவம் பிரம்மணா நச்சபவதி பிரம்மத்திற்கு பிரத்யக்ஷ விஷயமாக நீ அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அது சித்த வஸ்து சாஸ்திர சித்த வஸ்துவை பத்தி பேசுறது சாஸ்திரம் சித்த வஸ்துவை பேசுறதுன்னு சொல்றதுனால நீ வந்து அத வந்து பிரத்யமா சொல்லு பிரத்யக்ஷாதி விஷயத்துல சேர்க்கக்கூடாது பிரத்யக்ஷாதி விஷயத்தை போல இதை சேர்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா தத்துவமசின்னு சாஸ்திரம் சொல்றது சாஸ்திர வாக்கியத்தை ஒத்துக்கிறியான்னு கேட்டா ஒத்துக்குதான் வேணும் தத்துவமசின்னு பேசுறது தத்துவமசிங்கிற வாக்கியம் வந்து சித்த போதக வாக்கியமான அசின்னு அசீனா என்ன அர்த்தம் வர்த்தமான காலம் நீ அதுவாக இருக்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாய்னு பேசுறது சாஸ்திரம் தான் பேசுறது நாம் நம்ம பேசல சாஸ்திரம் தான் பேசுகிறது சாஸ்திரம் பேசுற விஷயம் வந்து சாத்திய விஷயமா சித்த விஷயமா சித்த விஷயம் இவன் என்ன சொல்றான் பூமியை போல பிருத்திவிவத்து பிரம்ம அப்படி பிரத்யக்ஷ விஷயம் பவதி சாஸ்திரம் பிரம்ம பிரத்யக்ஷ விஷயத்த பேசக்கூடாது சாஸ்திரத்துக்கு லட்சணம் சாஸ்திரமே என்ன பண்ணணும் பிரத்யக்ஷேன அனுமித்யா சாஸ்திரத்துக்கு லட்சணம் தெரியணும் ஞாபகம் மறந்து போயிடும் பிரத்யக்ஷேன அனுமித்யாவா எஸ்தூபாயோன வித்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேதத்தா வேதத்துக்கு லட்சணம் என்னன்னு கேட்டா பிரத்யமாகவோ அனுமானமாகவோ எந்த ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்க முடியாதோ அதை எதனால தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்குத்தான் வேதம்னு பேர் பிரத்யக்ஷேன அனுமித்யாவா எஸ்தூபாயோ ந வித்தியதே ஸ்வர்கா அஸ்தி நரகா அஸ்தி புண்ணியம் அஸ்தி பாபம் அஸ்தி ஆத்மா அஸ்தி புனர்ஜன்ம அஸ்தி மறுஜன்மா நமக்கு இருக்கு கர்மாவுக்கு பலன் இருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா புண்ணியம் இருக்கப்பா பாபம் இருக்கப்பா சொர்க்கம் இருக்கப்பா நரக்கம் இருக்கப்பா கடவுள் இருக்கிறாரப்பா அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா அதை நம்ம வந்து கண்ணால பார்க்க முடியாது அதான் யாரோ ஒருத்தர் சொல்ற மெரினா பீச்சில் வந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு உங்க சாமியை கூட்டிட்டு வாங்கங்கிறான் அப்படி அந்த காலத்துல சொன்னாங்களாம் வந்து நான் நான் வந்து கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா நாளை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நான் மெரினா பீச்சில் உட்காந்துருக்கேன் கடவுளை கூட்டிட்டு வாடினேன் இப்படிலாம் கேட்டாங்க கேள்வியெல்லாம் கேட்டாங்க இந்த இதை இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைங்கிற போர்டில் இதெல்லாம் இருக்கும் ஆத்மா நீட்டாக அவன் போட்டிருப்பான் விஷயம் தெரிஞ்சுதான் அவனும் எழுதுறான் ஆத்மா மறுபிறவி சொர்க்கம் நரகம் கடவுள் இல்லவே இல்லை இவை இவற்றை பரப்புபவன் அயோக்கியன் நம்புபவன் காட்டுமிராண்டி அப்ப வந்து என்னன்னா வேதம் என்ன சொல்றது வேதம்னாலே அறிவுன்னு அர்த்தம் எதை தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அதே சமயம் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிற விஷயத்தை பத்தின அறிவை கொடுக்கிற கிரந்தத்துக்கு பேர் தான் வேதம்னு பேர் அல்ல வேத சப்தத்துக்கே அர்த்தம் என்னன்னு கேட்டா பிரத்யக்ஷ அனுமானத்துக்கு அத்தீதமா இருக்கிறத தான் வேதம் பேசணும் அப்படி இருக்கிற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீங்க வந்து சித்த வஸ்துவை பத்தி வேதம் பேசுறதுன்னு சொன்னா அது பிரத்யத்துல சேர்ந்துடும் பிரத்யத்துல சேர்ந்ததுன்னு சொன்னா அது வேதத்துக்கு பிராமான்யம் போயிடும் சாஸ்திர சப்த பிரமாணத்துக்கு பிராமான்யம் போயிடும் அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லணும்னு கேட்டா ஏதாவது ஒரு சாத்தியமா தான் சொல்லணுமே தவிர சித்தமா சொல்லக்கூடாது அப்படி சித்தமா வாக்கியம் வேதத்துல இருக்கா இல்லையா சோரோதீத் அந்த மாதிரி வாக்கியத்துக்குன்னா அது வந்து கர்த்திரு தேவதா ஸ்வரூப பிரகாசன வாக்கியம் நது சித்த வாக்கியம் சித்த வஸ்து சித்த வஸ்துவா இருந்தா அத வந்து விதியோட தான் சேர்த்துக்கணுமே தவிர அது நீனெல்லாம் சொல்லி நம்மள்கிட்ட கொண்டுடக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனா சங்கராச்சாரிய கேட்கிறார் தத்துவமசிங்கிற வாக்கியத்துக்கு நீ எப்படி அர்த்தம் சொல்லுவேன் தத்துவமசிங்கிற வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லுவேப்பா தத்துவமசிங்கிறது வந்து சித்த வாக்கியம் தான் சித்த வஸ்துவை தான் பேசுறது சாஸ்திரம் சித்த வஸ்துவை பத்தி பேசத்தான் செய்யுது சித்த வஸ்துவை பேசுறதுனால அது பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லாது அவங்களுடைய நியாயம் என்னன்னு கேட்டா சித்த வஸ்துவெல்லாம் பிரத்யமா தெரிஞ்சுக்க கூடியது நீங்களே சித்த வஸ்துவா இருந்தாலும் வந்து அதை விதியோட சேர்க்கிறீங்க இல்லையா விதியோட சேர்க்காத சித்த வஸ்து வாக்கியங்கள்லாம் உண்டு வேதத்துல அப்படிங்கிறார் சங்கராச்சாரியர் விதியோட சேர்க்க முடியாத சித்த போதக வாக்கியங்கள் எல்லாம் வேதத்துல இருக்கு அதை நீ ஒத்துக்கத்தான் வேணும் அதுக்கு பிரமாணம் என்னன்னா அசிங்கிற மகா வாக்கியமே பிரமாணம் தத்துவமசிங்கிற வாக்கியம் மகா வாக்கியங்கிறது அப்புறம் பார்ப்போம் தத்துவமசிங்கிற வாக்கியமே இங்க பிரமாணமாக இருக்கிறது ரொம்ப அழகுது பரிநிஷ்டித வஸ்து ஸ்வரூபத்வேபி ந பிரத்யக்ஷாதி விஷயத்துவம் பிரம்மணா பிரத்யக்ஷாதி விஷயமாக பிரம்மத்தை நீ சொல்லக்கூடாது தத்துவமசி இது அங்கதான் முக்கியம் பிரம்ம ஆத்மபாவசிய சாஸ்திரமந்தரேன அனவகமியமானத்வா நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பதை சாஸ்திரத்தை தவிர வேறு எதனாலும் தெரிந்து கொள்ள முடியாததால் சாஸ்திரம் சித்த வஸ்துவை பற்றித்தான் பேசுகிறது சரி இப்ப பாருங்க அப்ப இன்னொரு வாக்கியம் அந்த அந்த அவங்களுடைய பூர்வபக்ஷத்தை எல்லாம் வரிசையா எழுதி வச்சுக்கணும் அந்த பூர்வபக்ஷத்துக்கு எல்லாம் இங்க பதில் சொல்லப்பட்டிருக்கான்னு பாக்கணும் முதல்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க என்னெல்லாம் இருக்கு வேதாந்தானாம் ஆனர்த்தக்கியம் ஆம்னாயசிய கிரியார்த்தத்வாத் ஆனர்த்தக்கியம் அத்ததர்த்தானாம் இது கிரியாபத கிரியாபரத்துவம் சாஸ்திரஸ்ய பிரதர்ஷிதம் அத்த வேதாந்தானாம் ஆனர்த்தக்கியம் அக்ரியார்த்தத்வாத் கர்த்திரு தேவதாதி பிரகாசனார்த்தத்வேனவா கிரியா விதிசேஷத்துவம் அதை அடிச்சாச்சு அந்த பதத்தை அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு உபாசனாதி கிரியாந்தர விதானார்த்தத்துவம் வா நகி பரினிஷ்டித வஸ்து வஸ்து பிரதிபாதனம் சம்பவதி பிரத்யக்ஷாதி விஷயத்வாத் பரினிஷ்டித வஸ்துனஹா பரினிஷ்டித வஸ்துனஹா பிரம்மணஹ பிரத்யக்ஷாதி விஷயத்துவம் வதத்தி பூர்வபக்ஷி அடுத்த பதில் அடுத்தது பார் தத் பிரதிபாதனேச்ச ஹேயோபாதேய ரகிதே புருஷார்த்த அபாவாத் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க சாஸ்திரத்தை படிச்சு ஒன்று எதாவது விடணும் நேற்று சொன்ன இல்லையா ஒன்று எதையாவது விடணும் இல்லாட்டி எதையாவது ஒன்றை கடைப்பிடிக்கணும் இது ஒன்றுமே பண்ணாமல் படித்து முடிச்சோம்னா நீங்கள் வாட்டுக்கு போகணும்னா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சுவாமி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா தயவு செஞ்சு நிறுத்திவிடும் வேற என்ன பண்ணணும்னா நிறுத்துறத பண்ணு எல்லாத்தையும் நிறுத்துறத பண்ணு அப்படி வேணா சொல்லலாம் நிறுத்துறத எப்படி பண்றது அதான் முடிஞ்சா அதை பண்ணு அப்ப இந்த நிறுத்துறத பண்ணணுங்கிறத சொல்றோமே அதுக்குதான் அந்த பதில் இந்த வருது வரும் ஹேயோ அவன் என்ன சொல்றான் ஹேயோ பாதேய ஹேயோ பாதே ரஹிதே புருஷார்த்த அபாவாத் ஒண்ணுமே இல்லையே சும்மா இருக்கேன் அதான் சும்மா இருக்கதான்ப்பா சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் அது முடியவே முடியாது அதனால்தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு ஆசிரமம் வச்சா கூட வேதாந்தம் படிச்சா கூட என்னவா பூஜையை பண்ணு அதை பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் இல்லாட்டி வேற எதையா பண்ணுவோம் ஆக்சுவலா பயம்தான் ஆசிரமத்தை வச்சு நீ ஒன்னும் பண்ணாம சும்மா இருன்னு சொன்னா வேற ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது அதுக்காக இதையாவது பண்ணு அதுக்கு இது பரவாயில்லை அதான் இதுதான் பண்ண வேண்டாம்னு சொல்லி தானே வேதாந்தம் சொல்றதுன்னா அது சொல்லியிருக்கு ஆனாலும் வேதாந்தம் இன்னொன்னு சொல்லியிருக்கு யாருக்குன்னு சொல்லியிருக்கு அதில் வந்து விவேக வைராக்கியம் இல்லாதவன்ட்ட போய் இதை சொன்னா என்ன நான் விரதோ துஷ்சரிதா நான் சாந்தோ நான் சமாஹிதா நான் சாந்த மானசோவாபி பிரஜானேன ஏனமாப்னுயாத் அப்படின்னு கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் பார்த்தா ஞாபகமா இருக்கு அதனால கெட்ட நடவடிக்கையிலிருந்து விடாதவன் விட்டா விட்டு விலகாதவனுக்கு இந்த ஞானம் வராதுன்னு சொல்லிட்டார் யமதர்மராஜா நான் விரதோ துஷ்சரிதா நான் சாந்தோ நான் சமாஹிதா நான் சாந்தமானசோவாபி பிரஜானேன ஏனம் ஆப்னுயாத் நல்ல மந்திரம் அது அதனால ஏதாவது ஒண்ணுமே ஒன்றும் எல்லாம் விட்டுடுங்கிறீங்க இதனால ரொம்ப அது இது என்னன்னா கர்மாவுக்கு அடிக்ஷன் நான் பூஜை பண்ணி பண்ணியே பழகிட்டேன்னா எழுந்து அனுஷ்டானாதிகள் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேனா இத்தனை நாள் அதெல்லாம் ஒன்றுமே விடவே மனசு வர மாட்டேங்கிறதேனா பரவாயில்ல அதனால என்ன நாசம் அது வந்து லீலையா இருக்கட்டும் விபூதியா இருக்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது ஞானிக்கு தர்மானுஷ்டானம் லீல விபூதி அதனால ஞானி வந்து தர்மானுஷ்டான தியஜ தர்மம் அதர்மஞ்ச உபே சத்தியானிருத்தே தியஜ உபே சத்தியான்றதை தியக்துவா ஏன தியஜசி தத்தியஜன்னு மகாபாரதம் சொல்றது அதாவது முதல்ல அதர்மத்தை விடு எதுக்கு தர்மத்தை அனுஷ்டிச்சு அதர்மத்தை விடு பிறகு தர்மத்தையும் விட்டுடணும்னு சொல்லியிருக்கு தியஜ தர்மம் அதர்மஞ்ச சர்வ தர்மான் பரித்தியஜங்கிற இடத்துல சங்கராச்சாரிய ஜாக்கிரதையா அர்த்தம் பண்ணியிருக்கார் சர்வ அதர்மானுக்கு பரித்தியஜியான்னு எழுதிட்டார் இல்லாட்டி என்ன பண்ணுவான்னா தர்மான் பரித்தியஜ அதர்ம சகித சரணம் ரஜன் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கான் நிறைய பேர் நான் அப்படி இருக்கிற போது சேர்ந்து போயிடுவேன் இல்லை சர்வ தர்மான் பரித்தஜங்கிற வார்த்தைக்கு சங்கராச்சாரிய சர்வ அதர்மான் அப்படி பரித்தஜ அதாத்தோ தர்ம ஜிக்யாசாங்கிற இடத்துல அதாத்தோ அதர்ம ஜிக்யாசா அதுவும் சேர்த்து போட்டிருக்காங்க அதனால தர்ம ஜிக்யாசை பண்ற போது அதர்மத்தையும் தெரிஞ்சுக்கணும் எது தர்மம் எது அதர்மம் ரெண்டையும் தெரிஞ்சுதான் ஆகணும் அதனால இவங்க இந்த ரொம்ப வருஷமா வந்து இந்த தர்ம அனுஷ்டானம் பண்ணி பண்ணி அதர்மஹா ஹேயா தர்மஹா உபாதேயா அத்த கிமபி நாஸ்தி பிரம்ம ஜானேன கிம் ஹேயம் கிம் உபாதேயம் எதை எடுத்துக்கிறது எதை விடுறது பிரம்ம ஜானத்தினால என்ன பிரயோஜனம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணுமே ஏதோ பிடிப்பே இல்லாத மாதிரி இருக்கு இருக்கிற பிடிப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டீங்களே எல்லாம் வந்து சர்வான் பிரஜகாத் சந்யாசம் பண்றதுன்னா என்னன்னா அந்த அந்த மகாபாரத ஸ்லோகத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் தர்மத்தை முதல்ல அதர்மத்தை தியாகம் பண்ணு தர்மத்தினால அதர்மத்தை ஜெயிச்சுடு அப்புறம் ஆத்ம ஜானத்தினால தர்மத்தையும் விட்டுடு தர்மத்தை விட்டுடுன்னா ஜாக்கிரதையா சொல்லணும் ஏற்கனவே சௌரியமா இருக்குன்னா அதாவது இல்ல இல்ல சொல்லுவாங்க இந்த மலையாளத்துல ஒரு பழமொழி உண்டு அதாவது நோயாளிக்கு பிடிச்சது நெய் பிடிச்சுதான் டாக்டரும் சொன்னாரா நெய் சாப்பிடுனாராம் ரொம்ப சௌகரியமா போச்சு தான் அதான் ரோகி கொதிச்சதும் நெய்யே வைத்தியம் விதிச்சதும் நெய்யேம்மா அது மாதிரி ஏற்கனவே அவனுக்கு சௌரியமா இருக்கு அதனால வந்து தர்மத்தையும் விட்டுடுனா முதல்ல என்ன சொல்லியிருக்கு அதர்மத்தை தர்ம அதர்மத்தை விடு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு அப்புறம் தர்மத்தையும் ஞானத்தினால விட்டுடு அப்புறம் வந்து பொய்ய விட்டுடு அப்படின்னது முதல்ல உபய சத்த தர்மம் அதர்மஞ்ச உபே சத்தியான்றதே தேஜ அப்புறம் சத்தியத்தை விடுன்னு சத்தியத்தை விடுன்னா என்ன அர்த்தம் பேசாம இருன்னு அர்த்தம் உண்மையும் பொய்யும் பேச வேண்டாம் உண்மையும் பேச வேண்டாம் அப்ப சத்தியத்தையும் விடுனா சத்தியத்தை எதனால விடணும் ஞானத்தினால சத்தியசிய சத்தியம்னு வேதம் சொல்றது பிரம்மனை அதனால இதையும் விட்டுடணும் இதை விட்டுட்டேங்கிற எண்ணத்தையும் விட்டுடுன்னு அடுத்த வரியில சொல்லி ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகமே சொல்றது தியஜ தர்மம் அதர்மஞ்ச உபே சத்தியானிருத்தே தியஜ உபே சத்தியானிருத்தே தியத்வா ஏன தியஜசி தத் தியஜ எதர் எந்த ஒரு அகங்காரத்தினால் இதை நான் விட்டுவிட்டேன் என்று நினைக்கின்றாயோ அந்த அகங்காரத்தையும் விட்டுவிடு அப்படி சொல்லியிருக்கு அதனால இவங்களுக்கு எல்லாம் விடுறது இந்த விடுறதுக்கு என்ன இருக்கு கொள்றதுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னா அதனால ஒண்ணுமே இங்க சாத்தியமா இல்லாதனால என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த வாக்கியத்தை படிப்போம் यत्तु हेय उपादेय रहितत्वात् उपदेश आनर्थक्यमिति नैष दोषः हेय उपादेय शून्य ब्रह्म आत्मता अवगमादेव सर्वक्लेश சங்கராச்சாரிய பிரம்மன ஆத்மாவா புரிஞ்சுக்கிற ஒரே காரணத்தினாலதான் புருஷார்த்தமே வாஸ்தவமா சித்திக்கும் நீ சொல்ற புருஷார்த்தம் ஆபாச புருஷார்த்தம் நான் சொல்ற புருஷார்த்தம் வாஸ்தவ புருஷார்த்தம் அதெல்லாம் வந்து அசைக்க முடியாது சங்கராச்சாரிய சொல்ற இந்த வாக்கியம் எல்லாம் அசைக்கவே முடியாது நாம கர்மகாண்ட புருஷார்த்தமே ஆபாச புருஷார்த்தம் ஒரே அடி அடிக்கிறார் ஒரே அடி அடிக்கிறார்னா உண்மையா அடிக்கிறார் பொய்யா அடிக்கிறது இல்லை அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சொர்க்கலோகத்துக்கு போயிட்டோமானா என்னன்னா தேதம் புக்துவா சொர்க்கலோகம் விஷாலம் அபாமசோம அமிர்தா அபூம அப்படின்னா வேத வாக்கியங்கள்லாம் இருக்கு ஆஹா நாங்கள் அமுதத்தை பெற்று விட்டோம்னா எங்க போய் அமெரிக்காவில் போய் ஏதோ கிடைச்ச உடனே அமுதத்தை பெற்று விட்டோம் நாங்க இப்ப ரூபாயில சம்பாதிச்சோம் இப்ப டாலரா சம்பாதிக்கணும் ஆகையினால அப்பாம சோம அமிர்தா அபூம ஆகையினால நாங்கள் அமுதத்தை பெற்று விட்டோம் நான் சொர்க்கலோகத்துக்கு போய் அது வந்து ஆபாச புருஷார்த்தா ஆபாச ஆனந்தா அதுக்கு மேல அங்க ப்ரகஸ்பதி உட்கார்ந்துருக்கார் தேயேஷதமிந்திரஸ்யானந்தாக சயேகோ பிருகஸ்பதேரானந்தா சயேக பிரஜாபதேரானந்தா நம்ம என்ன நம்ம இப்படித்தானே இருக்கோம் இப்ப வந்து குடிசையில ஒருத்தர் இருக்கான் குடிசையில இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னா இந்த மாதிரி கட்டடத்துக்குள்ள இருக்கிறவர் ஆனந்தமா இருக்காருன்னு குடிசையில் இருக்கிறவன் நினைச்சுட்டு இருக்கான் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா அதுவே பரவாயில்லைன்னு நினைச்சிட்டு அதுவே பரவாயில்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு இது பேசாம இது ஒண்ணுமே பிரச்சனை இது வந்து இது பண்ண வேண்டியிருக்கு இந்த பக்கம் இது இருக்கு இது கட்டடம் கட்டிவிட்டா வரி கட்ட வேண்டியிருக்கு குடிசைக்கு வரி கிடையாதுன்னு நினைக்கிறேன் குடிசைக்கு வரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னவால் இப்படிலாம் நிறைய யோசிக்கிறேன் நான் யோசிச்சா நிறைய தோணும் அதனால என்ன நினைச்சுட்டு இருக்காங்க சாதாரணமாகவே ஜனங்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஒன்று பிளேன்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் ராஃபில் கிளாஸ் என்னது ஒரு கிளாஸ் இருக்கு எக்கானமி கிளாஸ் இருக்கு இந்த எக்கானமி கிளாஸில் உட்கார்ந்துருக்க எல்லாம் ஒரே பிளேன் தான் ஒரே பிளேன் தான் அங்கே என்ன கொஞ்சம் அகலமாக இருக்கும் சீட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிப்பாங்க அந்த அகலமாக இருக்கும் சீட்டு நீங்க என்ன நினைச்சுக்கிறான் ஒரே பிளேன் தான் போகிறது பறக்கிறது என்ன நினைச்சுக்கிறோம்னு கேட்டா அங்க இருக்கிறவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் வசதியா இருக்கிறது சொல்லக்கூடாது அங்க இருக்கிறவன் என்ன அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல இருக்கிறவன் இன்னும் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து இப்ப சந்தோஷம் இல்லாத மாதிரியும் அவன் அங்க என்னமோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சிருக்கான் அவனுக்கு என்ன கவலையோ அவன் வந்து அதுல போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் <laughs> அதுல போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் நமக்கு அது தோணாது அது சாதாரணமாக ஜனங்கள்லாம் அப்படித்தான் நினைப்பாங்க அதில் அதாவது அதிகமான வசதி இருந்தால் அதிகமான சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஒரு மாயை நம்மக்கிட்ட உள்ள பூந்துருக்கு நன்னாவே பூந்துருக்கு அதுலேருந்து விடுபடுறது கஷ்டம்தான் வசதி அதிகமாக அதிகமாக சந்தோஷம் கூடும் அப்படி நாம் நினச்சின்னு இருக்கோம் அது வந்து என்னன்னா ஆபாசமா அது வாஸ்தவமா இங்கே டாபிக் அதுதான் ஆபாசமா வாஸ்தவமா அதனால கர்ம காண்டத்தை அனுஷ்டானம் பண்ணி கர்ம காண்டத்தை அனுஷ்டானம் பண்றதுனால கிடைக்கக்கூடிய புருஷார்த்தம் அதை புருஷார்த்தங்கிறாங்க சொர்க்கலோகத்துக்கு போறதா புருஷார்த்தங்கிறான் அவனுக்கு சாத்திய விஷயம் புருஷார்த்தம் ஆகையினால வந்து இந்த உலகத்தை தியாகம் பண்றது அந்த உலகத்தை அடையிறது அந்த உலகத்தை போய் அடைஞ்சிட்டோமானா என்னன்னா நமக்கு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆஹ் அந்த புருஷார்த்தத்தை சங்கராச்சாரியர் அர்த்த புருஷார்த்தா இப்படி போட்டுக்கணும் காம புருஷார்த்தா தர்ம புருஷார்த்தா ஆபாச புருஷார்த்தா ஆபாச ஆனந்தப்பிரத புருஷார்த்தா அப்படி போட்டுக்கணும் ஆபாசமான ஆனந்தத்தை போலி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய லட்சியங்கள் அப்படி போடும் போலி இன்பத்தை கொடுக்கக்கூடிய லட்சியங்கள் உண்மையான இன்பத்தை கொடுக்கக்கூடிய லட்சியம் நான் சொல்றேன்ப்பா உனக்கு புரியவே இல்லைப்பா இது வந்து புருஷார்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிய இதுதான் பரம புருஷார்த்தம் அதனால சாஸ்திரத்தில் அதுக்கு பேரு பரம புருஷார்த்தம் சொல்றோம் ஆத்மாவை பிரம்மனா தெரிஞ்சுக்கிறது பரம புருஷார்த்தம் அது வந்து ஹேய உபாதேய சூன்ய பிரம்மங்கிறது பிரம்மனை வந்து பிரம்மன் வந்து தள்ளத்தக்கதும் அல்ல கொள்ளத்தக்கதும் அல்ல தமிழ்ல சொன்னாதான் அழகு தள்ளத்தக்கதும் அல்ல கொள்ளத்தக்கதும் கொல்லத்தக்கதும் அல்லன்னு போடக்கூடாது அப்படி சொல்றாங்க ஒருத்தர் சொன்னார் நீங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் தமிழ் மொழியை தாமி தாய்மொழியாக கொல்ல வேண்டும் அப்படி சொல்றாங்க தமிழ் மொழியை தாய்மொழியாக கொல்ல வேண்டும் வாஸ்தவம் தான் கொல்லத்தான் ஹேயோபத ஹேயோபத ஹேயோபாதேய சூன்ய பிரம்ம ஆத்மதா அவகமாதே அழுத்துற சங்கராஜர் அந்த அப்படி புரிஞ்சுக்கிறது ஒண்ணுனாலதான் சர்வ கிளேச பிரகாணாத் சர்வ கிளேசமும் போயிடும்பா அங்க போனாலும் பொறாம விடவா போறது இந்திரனுக்கே பிரகஸ்பதியை பார்த்து ஒரு மாதிரி இருக்கத்தான் இருக்கும் ஆக வந்து பிரகஸ்பதிக்கு பிரஜாபதியை பார்த்து பொறாம இருக்கத்தான் செய்யும் எங்க போனாலும் அவரை மேல நமக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்தா பொறாமையா தான் இருக்கும் அதனால இந்த பொறாம போவா போறது ஆகையினால அங்க வந்து கிளேசம் போகாது அங்க ஒரு அழகான வேற கிளேசம் வந்துடும்பா ஆனா சர்வ கிளேச பிரகாணா வாஸ்தவ நாம் சேர்த்துருக்கேன் வாஸ்தவ புருஷார்த்தம் சித்து வாஸ்தவமான புருஷார்த்தம் சித்திக்கிறது ஆகையினால தாற்பயம் என்னன்னா ஹேயோபாதே ரஹிதமா இருக்கிறதுனால அது புருஷார்த்தம் இல்லைன்னு நினைக்காதே ஹேயோபாதேயமா இருக்கிற பிரம்மனை புரிஞ்சுக்கிறதுனாலதான் உண்மையான புருஷார்த்தமே சித்திக்கிறதப்பா அதனால கர்மகாண்டிகளாகிய தாங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டு என்னிடம் சந்நியாச தீட்சையை பெற்றுக்கொண்டு ஆத்மாவை பிரம்மனாக புரிந்து கொண்டு புருஷார்த்தம் உண்மையான புருஷார்த்தத்தை அடைவீர்களாகனு சங்கராச்சாரியார் யாரை பார்த்து சொல்றார் கர்மகாண்டிகளை எல்லாம் பார்த்து சொல்றார் அப்படி நாம புரிஞ்சுக்கணும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யते ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம்